சுக்கிலகுணம் உண்மையான சுக்கிலம் உபாயமாயிருந்ததும் வெண்மையாகி நீரிலே விரைந்து நீரதானதும் தன்மையான காயமே தரித்துருவமானதும் தென்மையான ஞானி கால் தெளிந்துரைக்க வேணுமே பிறவி உண்மை வஞ்சகப் பிறவியை மனத்துளே விரும்பியே அஞ்செழுத்தின் உண்மையை அறிவிலாத மாந்தர்கள் வஞ்சகப் பிறவியை திடவும் வல்லிரேல் அஞ்செழுத்தின் உண்மையை அறிந்து கொள்ளலாகுமே அராபிமத உண்மை காயிலாத சோலையில் கனியுகந்த வண்டு காள் ஈயிலாத தேனையொண்ட ராப்பகல் உறங்குரீர் பாயிலாத கப்பலேறி அக்கரைப்படு முனே வாயினால் உரைப்பதாகுமோ மவோன ஞானமே பூசை விளக்கல் பேய்கள் பேய்கள் என்கிறீர் பிதற்றுகின்ற பேயர்கள் பேய்கள் பூசை கொள்ளுமோ பிடாரி பூசை கொள்ளுமோ ஆதி பூசை கொள்ளுமோ அனாதி பூசை கொள்ளுமோ காயமான பேயலோ கணக்கறிந்து கொண்டதே சர்வம் சிவம் மூலமண்டலத்திலே முச்சதூரமாதியாய் நாலு வாசலெம்பிரான் நடோவுதித்த மந்திரம் கோலியெட்டிதழுமாய் குளிர்ந்தலர்ந்த திட்டமாய் மேலும் வேறு காண்கிலேன் விளைந்ததே சிவாயமே இறப்பு ஆதி கூடு நாடியோடி காலை மாலை நீரிலே ஜோதி மூலமான நாடி சொல்லிரந்த தூவெளி ஆதி கூடி நெம்பரித்த காரமாதியாகமம் வேத பேதமாகியே பிறந்துடல் இறந்ததே பஞ்சாட்சர தியானம் பாங்கினோடிருந்து கொண்டு பரமனஞ்செழுத்துளே ஓங்கி நாடி மேலிருந்து உச்சரித்த மந்திரம் மூங்கில் வெட்டினாருரித்து மூச்சில் செய்விதத்தினில் ஆய்ந்த நூலில் தோன்றுமே அறிந்துணர்ந்து கொள்ளுமே சிவ வியாபகம் புண்டரீக மத்தியில் உதித்தெழுந்த ஜோதியை மண்டலங்கள் மூன்றினோடு மன்னுகின்ற மாயனை அண்டரண்டமூடறுத்தறிந்துணர வல்லிரேல் கண்ட கோயில் தெய்வமென்று கையெடுப்பதில்லையே சிவதிருப்தி அம்பலங்கள் சந்தியில் ஆடுகின்ற வம்பனே அன்பனுக்குளன்பனாய் நிற்பனாதி வீரனே அன்பருக்குளன்பராய் நின்ற ஆதிநாயனே உன்பருக்கு உண்மையாய் நின்ற உண்மை உண்மையே மந்திரம் விளக்கல் அண்ணலாவதே அண்ணலாவதேதடாரெந்துரைத்த மந்திரம் தண்ணலாக வந்தவன் சகல புராணம் கற்றவன் கண்ணனாக வந்தவன் காரணத்துதித்தவன் தடா உண்மையான மந்திரம் சிவவியாபகம் உள்ளதோ புறம்பதோ உயிரொடுங்கி நின்றிடம் மெல்ல வந்து கிட்டி நேர் வினவ வேணுமென்கிறேர் உள்ளதும் புறம்பதும் ஒத்தபோது நாதமாம் கள்ளவாசலை திறந்து காண வேணும் அப்பனே சரீர நிலையாமை ஆறலைந்து பூதமாய் அளவிடாத யோனியம் பாரமான தேவரும் பழுதிலாத பாசமும் ஓரணாத அண்டமும் உலோகலோகலோகமும் சேர வந்து போயிருந்த தேகமேது செப்புமே தற்ஸ்வரூபம் என்னகத்துளென்னை நான் எங்கு நாடி ஓடினேன் என்னகத்துளென்னை நான் அறிந்திலாததாகையால் என்னகத்துளென்னை நான் அறிந்துமே தெரிந்த பின் என்னகத்துளென்னை என்று யாதும் ஒன்றுமில்லையே அகதரிசனம் விண்ணி நின்று மின்னெழுந்து மின்னொடுங்குமாறு போல் என்னுள் நின்று எண்ணும் ஈசன் என்னகத்திருக்கையில் கண்ணி நின்று கண்ணில் தோன்றும் கண்ணறிவிலாமையால் என்னுள் நின்ற என்னையும் யான் அறிந்ததில்லையே நாத விசேஷம் அடக்கினும் அடங்குணாத அம்பலத்திலூடு போய் அடக்கினம் மடங்கொணாத அன்புருக்கும் ஒன்றிலே கிடக்கினும் இருக்கினும் கிலேசம் வந்திருக்கினம் நடக்கினும் இடைவிடாத நாத சங்கொலிக்குமே இன்ப விளைவு மட்டுலாவு தண்டுழாயலங்கலாய் புனற்கழல் விட்டு வீழில் தாகபோக விண்ணில் கண்ணில் வெளியினும் எட்டினோடிரண்டினும் இதத்தினால் மனந்தனை கட்டி வீடிலாது வைத்த காதலின்பமாகுமே முக்தி விகற்பம் ஏக முக்தி மூன்று முக்தி நாலு முக்தி நன்மை சேர் போகமுற்றி புண்ணியத்தில் முக்தி அன்றி முத்தியாய் நாகமுற்ற சயனமாய் நலங்கடல் கடந்த தீ யாகமுற்றியாகி நின்றதென் கொலாதி தேவனே இதுவும் அது மூன்று முப்பத்தாறினோடு மூன்று மூன்று மாயமாய் மூன்று முத்தியாகி மூன்று மூன்று மூன்று மூன்றுமாய் தோன்று சோதி மூன்றதாய் துலக்கமில் விளக்கதாய் ஏற்றனாவின் உள் புகுந்ததென் கொலோனம் ஈசனே ரூப ஐந்தும் ஐந்துமாய் அல்லவத்துழாயுமாய் ஐந்து மூன்றும் ஒன்றுமாகி நின்ற ஆதி தேவனே ஐந்து ஐந்துமைந்துமாய் அமைந்தனைத்து நின்ற நீ ஐந்துமாய நின்ன யாவர் காணவல்லரே இதுவும் அது ஆறுமாறுமாறுமாய் ஓரைந்துமைந்துமைந்துமாய் ஏறு சீரி ரெண்டு மூன்றும் ஏழும் ஆறும் எட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் ஊருமோசையாயமர்ந்த மாயமாயமாயனே இதுவும் அது எட்டும் எட்டும் எட்டுமாய் ஓர் ஏழும் ஏழும் ஏழுமாய் எட்டு மூன்றும் ஒன்றுமாகி நின்ற ஆதி ஆதிதேவனே எட்டுமாய பாதமோடு இறைஞ்சி நின்ற வண்ணமே எட்டெழுத்தும் போதுவார்கள் அல்ல நீங்கி நிற்பரே இதுவும் அது பத்தினோடு பத்துமாய் ஓரேழினோடும் ஒன்பதாய் பத்து நார் திசைக்குள் நின்ற நாடு பெற்ற நன்மையா பத்துமாய் கொத்தமோடும் அத்தல மிக்காதிமால் பக்தர்கட்கலாது முக்தி முக்தி முக்தியாகுமே வாஷியின் இலை வாசியாகி நேசமொன்றி வந்தெதிர்த்ததென்னுக நேசமாக நாளுலாவ நன்மை சேர்பவங்களில் வீசி மேல் நிமிர்ந்த தோழி இல்லையாக்கினாய் கழல் ஆசையால் மறக்கலாத அமரராகலாகுமே சிவ உண்மையிடம் எளியதான காயமீது எம்பிரானிருப்பிடம் அழிவுறாது நின்றதே அகாரமும் உகாரமும் கொழுகையான ஜோதியும் குலாபி நின்றதவ்விடம் வெளியதாகும் ஒன்றிலே விளைந்ததே சிவாயமே பொருள் உண்மை அஞ்செழுத்து மூன்றெழுத்தும் என்றுரைக்கும் அன்பர்கள் அஞ்செழுத்து மூன்றெழுத்தும் அல்ல காணும் அப்பொருள் அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி அவ்வெழுத்தை அறிந்த பின் அஞ்செழுத்து மூன்றெழுத்த உபாயம் சிவாயமே பொய் விரும்பல் பொய்யுரைக்க போதமென்று பொய்யருக்கிருக்கையால் மெய்யுரைக்க வேண்டதில்லை மெய்யர்மை கிழாமையால் வையகத்தில் உண்மை தன்னை வாய்த்திறக்க அஞ்சினேன் நைய வைத்ததென் கொலோ நம சிவாயநாதனே பக்தி ஒன்றையொன்று கொன்று கூட உணவு செய்திருக்கினம் மன்றினோடு பொய்களவ மாறு மாறு செய்யினம் பன்றி தேடும் ஈசனை பறிந்து கூட வல்லிரில் அன்று தேவர் உம்முளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே சர்வம் சிவம் மச்சகத்துளே இருந்த மாயை பேசும் வாயுவை அச்சகத்துளே இருந்தறிவுணர்த்தி கொள்விரேல் அச்சகத்துளே இருந்தறிவுணர்த்தி கொண்ட பெண் இச்சையற்ற எம்பிரான் எங்குமாகி நிற்பனே இதுவும் அது வயலிலே முளைத்த சென்னல் களையதானவாறு போல் உலகினோரு வன்மை கூறில் ஒய்யுமாறதெங்கனே விறகிலே முளைத்தெழுந்த மெய்யலாது பொய்யதாய் நரகிலே பிறந்திருந்து நாடுபட்ட பாடதே அகதரிசனம் ஆடுகின்ற எம்பிரானை அங்குமெங்குமென்று நேர் தேடுகின்ற பாவிகாள் தெளிந்ததொன்றை ஓர்கிலேர் காடு நாடு வீடு வீண் கலந்து நின்ற கள்வனை நாடியோடி உம்முளே நயந்துணர்ந்து பாருமே யாவும் பொய் ஆடுகின்ற அண்டர் கூடும் அப்புறமதிப்புறம் தேடு நாலு வேதமும் தேவரான மூவரும் நீடு வாழி பூத்தமும் நின்றதோர் நிலைகளும் ஆடு வாழின் ஒழியலாதனைத்துமில்லை இல்லையே சர்வம் பரம் ஆவதும் பரத்துளே அழிவதும் பரத்துளே போவதும் பரத்துளே புகுவதும் பரத்துளே தேவரும் பரத்துளே திசைகளும் பரத்துளே யாவரும் பரத்துளே யானும் அப்பரத்துளே சங்கார கர்த்தா சிறப்பு ஏழு பாரேழு கடலி பங்களெட்டு வெற்புடன் சூழுவான்கிரே கடந்து சொல்லும் ஏழுலகமும் ஆழிமால் விசும்பு கொள் பிரமாண்டரண்ட அண்டமும் ஊழியான் ஒளிக்குளே உதித்துடன் ஒடுங்குமே அன்பு கையத்து நீரிரைக்கிறீர் கைகள் சோர்ந்து நிற்பதேன் மனத்துளீரம் ஒன்றிலாத மதியிலாத மாந்தர்கள் அகத்துளீரம் கொண்டு நீரழுக்கருக்க வல்லிரில் நினைத்திருந்த போதியம் நீயும் நானும் ஒன்றலோ அர்க்யம் விளக்கல் நீரிலே பிறந்திருந்து நீர் சடங்கு செய்கிறீர் ஆரையுண்ணி நீரெல்லாம் அவத்திலே இறைக்கிறீர் வேறையுண்ணி வித்தையுண்ணி வித்திலே முளைத்தெழும் சீரையுண்ண வல்லிரேல் சிவபதம் அடைவிரே திருக்கூடம் பத்தொடத்த வாசலில் பரந்து மூலவக்கர முக்தி சிக்தி தொந்தமென்று இயங்குகின்ற மூலமே மத்த சித்த ஐம்புலன் மகாரமான கூத்தையே அத்தியூரர் தம்முளே அமைந்ததே சிவாயமே முத்தி அணுவினோடும் உண்டமாயளவிடாத சோதியை குணமதாகி ஓம்முளே குறைத்திருக்கின் முக்தியான் முணமுணன்று உண்முளே விரலையொன்றி மீளவும் தினம் தினம் மயக்குவேர் செம்பு பூசை பண்ணியே இறப்பு மூலமான அக்கரம் முகப்பதற்கு முன்னெலாம் மூடமாக மூடுகின்ற மூடமேது மூடரே காலனான அஞ்சு பூதம் அஞ்சிலே ஒடுங்கினால் ஆதியோடும் கூடுமோ அனாதியோடு கூடுமோ மந்திரம் முச்சதூர மூலமாகி முடிவுமாகி ஏகமாய் அச்சதூரமாகியே அடங்கியோரெழுத்துமாய் மெய்ச்சதூர மெய்யுளே விளங்கு ஞான தீபமாய் உச்சரிக்கு மந்திரத்தின் உண்மையே சிவாயமே சிவன் வண்டலங்கள் போலு நீர் மனத்துமாசருக்கிலேர் கொண்டலங்கள் போலு நேர் குளத்திலே முழுகிறேர் பண்டும் உங்கள் நான் முகன் பறந்து தேடி காண்கிலான் கண்டிருக்கும் ஒம்முளே கலந்திருப்பர் காணுமே இதுவும் அது நின்றதன்றிருந்ததன்று நேரிதன்று கூறிதன்று பந்தமன்று வீடுமன்று பாவகங்களற்றது கெந்தமென்று கேள்வி என்று கேடிலாத வானிலே அந்தமின்றி நின்றதொன்றை எங்கனே உரைப்பதே இதுவும் அது பொருந்து நீரும் முளே புகுந்து நின்ற காரணம் இரு திரண்டு கன்றை இன்ற ஒன்றை ஓர்கிலேர் அருகிருந்து சாவுகின்ற யாவையும் அறிந்திலேர் குருபிருந்த உலாவுகின்ற கோலம் என்ன கோலமே இதுவும் அது அம்பரத்துளாடுகின்ற அஞ்செழுத்து நீயலோ சிம்புளாய் பறந்து நின்ற சிற்பரமும் நீயலோ எம்பிரானும் எவ்வுயிர்க்கும் ஏகபோகமாதலால் எம்பிரானும் நானுமாயிருந்ததே சிவாயமே இதுவும் அது ஈரொளிய திங்களே இயங்கி நின்றதப்புறம் பேரொளிய திங்களே யாவரும் அறிகிலேர் காரொளிப்படலமோ கடந்து போன தற்பரம் பேரொளி பெரும்பதம் ஏகநாத பாதமே இதுவும் அது கொள்ளொணாது மெல்லொணாது கோதர குதட்டுணாம் குதட்டொணாம் தொள்ளொணாதனோகொணாது ஆகலான் மனத்துளே தெள்ளொணாது தெளியொணாது சிற்பரத்தினுட்பயன் வெள்ளொணாத பொருளை நான் விளம்புமாறதெஞ்ஞனே இதுவும் அது வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால் நோக்கொணாத நோக்கை ஒன்னி நோக்கையாவர் நோக்குவார் நேர்கொணாத நோக்கு வந்து நோக்க நோக்க நோக்கிடில் நோக்கொணாத நோக்கு வந்து நோக்கை எங்கள் நோக்குமே இதுவும் அது உள்ளினம் புறம்பினம் உலகமெங்கனும் பரந்து எள்ளில் எண்ணெய் போல நின்று இயங்குகின்ற எம்பிரான் மெல்ல வந்து எனுட்புகுந்த மெய்த்தவம் புரிந்த பின் வள்ளலென்ன வள்ளலுக்கு வண்ணமென்ன வண்ணமே இதுவும் அது வேதமொன்று கண்டிலேன் வெம்பிறப்பிலாமையால் போதம் நின்ற வடிவதாய் புவனமெங்குமாயினாய் சோதியுள்ளொளியுமாய் துரியமோட தீதமாய் ஆதிமூலமாதியாய் அமைந்ததே சிவாயமே யோகம் சாணிரமடங்கினால் சரிந்த கொண்டை தன்னுளே பேணியப்பதிக்குளே பிறந்திறந்து உழலுவேர் தோணியான ஐவரை துறந்தருக்க வல்லிரில் காணி கண்டு கோடியாய் கலந்ததே சிவாயமே யோகம் அஞ்சு கோடி மந்திரம் அஞ்சுளே அடங்கினால் நெஞ்சு கூறவும் மொழே நினைப்பதோர் எழுத்துளே அஞ்சு நாலு மூன்றதாகி உம்முளே அடங்கினால் அஞ்சுமோர் எழுத்ததாய் அமைந்ததே சிவாயமே